May the God's holy name be glorified. இந்த கடைசி கூட்டத்தில் தேவன் சில காரியங்களை நம்மிடத்தை விட்டு கவிழ்க்கும்படியாக விரும்புகிறார் In this last meeting, the Lord has desired about us to pervert some matters in His. பைபிளில் பல காரியங்களை கவிழ்ப்பேன் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் பேசுகிறார் In Bible, the Lord spoke, I have turned over, I will pervert some things. இந்த கவிழ்க்கப்பட வேண்டிய பிரயோஜனமற்ற காரியங்கள் உங்களிலிருந்து வெளியே கவிழ்க்கப்படாவிட்டால் அது உங்களை கவிழ்த்திடும் Unprofitable things in your life, if it is not perverted, and it will pervert you. நான் திரும்பவும் சொல்றேன் Once again, I repeat, உங்கள் அநேகர் நான் எழுப்பி நடந்து பார்த்தா அவங்க குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு பட் அவங்க அவ்வளோ சீரியஸாக இல்லை And many of you, if I uh, walk around you and when I look into you, you have many problems in your life and families, but you don't have that seriousness. நீங்கள் நல்லா இது இதெல்லாம் ஒரு chance And this is a good chance for you. நான்லாம் வெளியவே போகல லோக்கல் ஃபைத்தம் கூட போகாம தான் உட்காந்துருக்கேன் இங்கே தான் இருக்கேன் I did not go even to local faith home, I stay here itself. எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு Everywhere they were calling me. நான் எங்கேயுமே போகல I did not we- go. எங்கேயும் போக வேண்டாம் பேசாம இங்க உட்கார்ந்து சரியானா போதும் தான் நான் இருக்கேன் And my aim is that somehow you had to get set right. ஒரு கூட்டத்துக்கு கூட நான் வெளியே போகல I did not go even for a single meeting outside. Full brake அடிச்சு தான் வச்சிருக்கேன் இதே இங்கே இருந்து எப்படி ஆயினும் தேவன் நமக்குள்ள ஒரு வேலையை நடப்பிக்கணும் தான் உட்கார்ந்திருக்கேன் I stopped here, somehow the Lord have to accomplish his work, and so I sat here. நீங்க சுத்திகரிச்சுட்டா உங்க குடும்பத்துல இருக்கிறதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவாரு If you sanctify, the Lord will take care of all your family matters. நீங்கள் இங்கே வந்துட்டு பஸ் ஏறி கார் ஏறி நடந்து எப்படி இல்லாமல் வந்துட்டு அப்படி கப்பல் கவுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கப்பல் கவுந்து தான் போயிடுச்சு அதனால தான் அப்படி உட்காந்துருக்கேன் and sitting here and if you imagine it's something some other thing in your mind and just the ship was turn over பிசாசு உன் நடைகளை கவிழ்க்க பிரயாசப்படுகிறான் and Satan is taking steps to pervert your walkings பிசாசு உன் வாழ்க்கையை கவிழ்க்க பிரயாசப்படுறான் and Satan is desired to pervert your life பிசாசு உன் குடும்பத்தையே கவிழ்க்க பிரயாசப்படுறான் and he is laboring to turn over your family, பிசாசு உன் விசுவாச வாழ்க்கையை கவிழ்க்க ட்ரை பண்றான் and uh, the Satan is trying to uh, turn over your faith life. நான் திரும்பவும் சொல்றேன் Once again, I repeat, பிசாசு கவிழ்க்க விரும்புகிறது நாலு காரியங்கள் four things uh, there is aim of the Satan to pervert. உன்னுடைய ஜீவியத்தை கவுக்கணும்னு பார்க்கறான் One is to pervert, uh, turn over your life, உன்னுடைய நடைகள் you turn over your walkings, அடுத்து உன்னுடைய குடும்பம் then you turn over your family, அடுத்து உன்னுடைய விசுவாச ஜீவியம் then your life of faith. இந்த நாளையும் கவுக்கிறதுக்கு அவன் விடாம போராடுறாங்க And he is continuously, without ceasing, is striving hard to turn over. ஆனா நீ என்ன செய்யணும் But what you must do? அவனுடையதை கவுத்து விடணும் But you must turn over what is matter. நாலு காரியங்களை கவுக்க அவங்க ட்ரை பண்றான் நீ அதுக்கு டபுளா எட்டு காரியத்தை கவுத்திரணும் and you he is trying to turn over four matters of you but you instead you have to turn over eight matters of him நாலு காரியங்களை அவன் கவுக்க ட்ரை பண்ணுவான் நீ என்ன செய்யணும் சொல்லுங்க எட்டு காரியத்தை கவுத்தணும் he will try to turn over four matters of you but you have to try you must try to turn over eight over eight things of him ஒன்று one is ரெண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 14 ஆம் வசனத்துல கேட்கிற வாசிக்கிற சத்தியத்தை உணர்கிற உன்னை கவிழ்க்க ட்ரை பண்ணுவான் And second Timothy chapter 2 verse 14 and one who heareth and is trying hard to pervert you. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு வாக்குவாதம் ஒன்னே கவுத்திரும் That contentions will pervert you. எங்க வாக்குவாதமும் கலகமும் இருக்கோ துர்ச்சைகள் அங்கே உண்டு and where there are contentions and divisions and there comes and false news வாக்குவாதம் ஒரு விசுவாசிக்கு ஆகாது and contentions is not needed for a believer இதே குறித்து கொரிந்தியர்ல பவுல் பேசும்போது வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கும் சபைக்கும் தகாதது என்று சொல்லுகிறார் and uh, saint paul says in this first corinthians in the contention is unworthy for us வாக்குவாதம் என்பது ஒரு நோய் என்று தீமோத்தி பேசுகிறார் and timothy speaks and the contentions is like a sickness or it is a disease ஒருவேளை உங்களுக்கு வாக்குவாதம் பண்றது ஒரு தரமன்னு நினைச்சிருப்பீங்க பட் அது ஒரு வியாதி you may think that uh, con doing contention is a talent but it is a disease ஒன்னு தீமோத்தேயு 6 நாளின்படி அது ஒரு நோய் according to 1 Timothy chapter 6 verse 4 உனக்கு and வேற எந்த நோயும் இல்லாம இருக்கலாம் you may not do not have any other things நல்லா பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க and you will maintain your body ஆனா லொட லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க பாரு வாக்குவாதம் எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு இது உன்னைய கவுத்திரும் unnecessary questions unnecessary vain talkings and babblings and this will pervert you ஒரு டைம் வரும்பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை கவுத்தும் when when time comes it will pervert your holiness உன்னுடைய லைஃபே கவுத்திரும் டப்புன்னு கவுத்திரும் it will subvert your life itself அதனால தான் அதிகமா பேசாம இருன்னு சொல்றோம் so we used to tell don't speak more பேசாமல் இருக்கிறதுனால மூடனும் யாரா மாறிடுவா ஞானியா மாறிடுவான் when a man keeps silent even the fool become wise ஆனா பேசுறதுனால ஞானியும் மூடனாய் மாறிடுவான் if a man speak and even the wise becomes a fool இயேசு சிலுவையில அடிக்கப்படுகிற அந்த நேரத்துல கூட அவர் மௌனமா இருந்தார் பேசாதிருந்தார் தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான் And when Jesus was beaten on the cross, at that time he kept silent and all the ca- captains of the country, they were amazed at him. இரண்டாவது Secondly, நூத்தி நாற்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் uh, so- Psalm 140 verse 4. நூத்தி நாற்பது நான்கு Psalms 140 verse 4. கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரெற்றியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் உன் லைஃப் ஸ்டைல் தான் எல்லாரும் பார்க்கிறது Your lifestyle is what others watch it to. உன்னுடைய நடையை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க And they keep watching your walkings. நீ எப்படி இருக்கிற How you are? நீ ஜெபிக்கிறவனாச்சே Are you you are a prayer நீ warrior? தேவ சமூகத்துக்கு போகிறவனாச்சே You are the one going to the presence of the ஆ, Lord சத்தியத்துக்காக நிக்கிறவனாச்சே and you are the one standing for the truth. ஆனா பிசாசு என்ன பண்றான் துன்மார்க்கன் உன் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறான் But what the wicked is doing a Satan, he want- he purposed to overthrow your உன்னுடைய goings. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும் Your every steps must be careful. தேவன் உன் நடைகளை எண்ணுகிறார் பிசாசு உன் நடைகளை கவிழ்க்கிறான் And Lord counts your walkings and goings and uh, Satan purposed to overthrow your அவனுக்கு goings. எப்படியாவது உன்னை கவிழ்க்கணும் உன் நடைகளை கவிழ்த்துட்டா அநேகருக்கு மத்தியில உன்னை தூஷணப்படுத்திடலாம் And if he perverted your walkings and goings and it is well for him to blaspheme you uh, before others. அதனால உன்னுடைய நடைகள் கவனமா இருக்கணும் So your walkings and goings must be careful. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ கரெக்டா எடுத்து வைக்கணும் You have to take every step with care. ஒரு ஸ்டெப் தடுமாறினாலும் நீ அகால பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விடுவாய் Even if you were slipped in a single step and you will be cast into the bottomless pit. மூன்றாவது Thirdly, தீத்து ஒன்று பதினொன்று Titus chapter 1 verse 11. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் தகாத உபதேசம் குடும்பத்தை கவிழ்த்திடும் and the wrong teachings will pervert your family முழு குடும்பத்தை அதுல வார்த்தை குடும்பம்னு சொல்லாம முழு குடும்பத்தையும் அப்படியே டோட்டலா உபதேசத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கலன்னா கவுத்திரும் It is said that if you submit not to the doctrines and truths and your, your whole houses will be subverted. பிசாசு பாத்தீங்களா ஒரு டைம் வரும்பொழுது உன் குடும்பத்தையே ஆட்டம் காட்டம் வைக்கிறான் When one time comes and uh, Satan is shaking your whole family பிள்ளைகளை ஆட்டுறான் and he is shaking your children புருஷனை அசைக்கிறான் and he is moving your மனைவி husband மனைவி அசைக்கிறான் and he is shaking your wife. ஒரு டைம் வரும்பொழுது முழு குடும்பமும் என்ன செய்யும் அப்செட் ஆயிடும் When one time comes, the whole family will be subverted. புருஷன் ஜெபிக்க மாட்டான் ஹஸ்பண்ட் will not pray மனைவி ஜெபிக்க மாட்டான் wife will not pray அடுத்து தேவ சமூகத்துக்கு புருஷன் வர மாட்டான் and husband will not come to the presence of the lord மனைவி வர மாட்டான் and wife will not come அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு டைம் வரும் பொழுது முழு குடும்பமும் நிஞ்சியோம் அப்செட் ஆயிடும் and little by little the whole family gets upset டோட்டலா கவுந்துரும் and totally it will subvert it இப்போ நீங்க பாருங்க சில இடங்கள்ல வண்டிகள் கவுளுகிறத பார்க்கலாம் ஒரு வீல் இறங்கும் தூக்கிடலாம் in some places we can see in vehicle a one wheel is getting down ஒரு வீல் லேசா இறங்கும் தூக்கிடலாம் when one wheel goes down and we can make it ஆனா up மொத்தமா டோட்டலி அப்செட்னா முடிஞ்சு போச்சு when it was totally subverted it could not be done anything அவர்கள் தங்கள் வாயை அடக்க வேண்டும் and they have to control their mouth அவர்கள் தகாதவிகளை உபசி உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்க்கிறார்கள் and they teach unnecessary things and they subvert whole houses இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லா குடும்பமும் இங்க உட்கார்ந்திருக்கா and all the families are sat here எத்தனை வீட்டுல தாய் வ- தாய் வரல In how many houses mother did not come? அஹ் இந்த இந்த சுத்திரி போட்டதுக்கு வரலன்னா திருப்பி என்ன பண்றது நீ செத்து போனா நான் எப்படி வந்து அடக்கம் பண்ணுவேன் நீ பரலோகத்துக்கு போனா நான் எப்படி சொல்லுவேன் If they comes not to the sanctification meeting, how I will attend your di- di- funeral service and how I will bury நீ you? செத்துட்டப்பா நான் அடக்கத்துக்கு வரேன் என்ன சொல்லி உன்னை அடக்கம் பண்ணுறது இவர் ஒரு அருமையான சகோதரன் விசுவாசத்தை காத்து கொண்டவர் இவருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும்ல நானே and if you die and I have to give witness and he is a good brother and he fought a good fight and he have kept an a crown of righteousness for him ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடி வருகிறவன் every day he saw, saw the presence of the lord நல்ல ஒரு விசுவாசி and he is a good believer சத்தியத்துக்காக நின்ற மனுஷன் and he was the one stood for the faith உபதேசத்துக்காக நின்றவர் and he stood for doctrines ஒவ்வொரு ஒரு கூட்டத்தை விட்டது கிடையாது he never missed any single meeting குடும்பமாய் கத்தரை சேவி சேவித்தவன் இப்படி சொல்லணும்ல As a whole family, they served God, I have to witness you. அப்படி இருக்கா And Is it like that? என்ன சொல்லுவீங்க What can you tell? நான் ஒரு சபையில பிரதரா இருந்தேன் I was a brother in one particular church அப்போ யூத் கேம்ப் நடக்குது and youth meeting was conducted. அப்ப இன்னொரு சபையில ஒரு மரணம் in an- another church and it was a death. அதனால என்னைய ஆள் மாத்தி அனுப்பிட்டாங்க நீ போ அவ- அவங்களுக்கு டியூட்டி இருக்கு அந்த ஊழியக்காரருக்கு நீ போன்னு சொல்லிட்டாங்க And they exchanged me and they sent to the uh, place uh, because the brother had some duty. அப்ப நான் போயாச்சு அந்த அடக்காராதனைக்கு I went to the funeral service. பயங்கரமான கூட்டங்க It was a big crowd. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு பெரிய மீட்டிங்ல நம்மள உள்ள விட்டாங்களே I was amazed in such a big meeting and they entered me inside. அது ஒரு பெரிய சபையில உள்ள ஒரு ஆளுடைய மரணம் And because it was one of the believer who was great in the church, அங்க போன பிறகு தான் விஷயம் தெரிஞ்சது when I went there I understood the mat- ma- matter பாட்டு முடிய போகுது and it is the end of the song. நான் அவங்க பையனை கூப்பிட்டு எப்படி சாட்சி எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு I called his son and asked whether they will uh, test tell testimony அவன் சொன்னான் சாட்சிக்கெல்லாம் டைம் கொடுத்துடாதீங்கன்னா and he said please don't give by the testimony. என்னடா அது பாட்டு முடிய போது சாட்சி நேரம் சாவுல சாட்சி சொல்லணும்னா இல்லை எங்கள் அப்பா குடிச்சிட்டு செத்துருக்காரு இப்போ என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா அப்பாவி இப்படி ஒரு ஆராதனைக்கு என்னைய கொண்டு வந்து உள்ள விட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் செத்து போன ஒரு லிஸ்டே கிட்டே போகல அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் அவ்வளவுதான் போயிட்டே நான் பைபாஸ்ல ஏறிட்டேன் நான் it is a time for testimony but when they said and he got liquor என்ன பண்ண முடியும் and what could do further இவனுக்கு ஒரு வரிசை இருக்கு குடிகார பயலுக்கு அவனுக்கு அந்த வரிசையில தான் அவன் வருவான் அவ்வளவுதான் And the drunkard has some என்ன varsha ஏழாவது வருஷை And what is the true It is the seventh row. They are sinners. pastor அடக்கம் பண்ணனால இவர் பரலோகத்துக்கு வந்துட மாட்டாரு If the pastor bury him and he will not come to heaven. புரியுதா நீங்க எல்லாரும் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் And all must know the truth. அப்படியே நான் பிளேட்டை மாத்திட்டேன் And I have reverted the plate. அவ்வளவுதான் ஏன் Why? உனக்கு ஒரு சுத்திரி போட்டதுக்கு வர முடியல He could not come. ஒப்புரவாக முடியல விட்டு கொடுக்க முடியல மன்னிக்க முடியல தாழ்த்த முடியல ஆண்டவர் ஃபியூஸ் உருவிட்டார்னா என்ன பண்ணுவ நீ He could not come for the sanctification meeting, he could not reconcile, he could not ask for the forgiveness, and you could not attend the meetings. If the Lord has taken the fuse, and what he can do? பிசாசு உன்னுடைய முழு குடும்பத்தையும் கவிழ்க்க பார்க்கறான் கவனமா இரு And Satan is very careful to revert your whole family, you must pay attention. இரண்டாம் தீமோத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் second Timothy chapter 2 verse 18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் விசுவாச ஜீவியத்தை கவுத்துருவான் ஒன்று உன்னை கவிழ்ப்பான் one is he will pervert you இரண்டாவது உன்னுடைய லைஃப் ஸ்டைலை உன்னுடைய நடைகளை கெடுப்பான் கவிழ்ப்பான் he will overthrow your goings மூன்றாவது முழு குடும்பத்தையும் கவிழ்ப்பான் thirdly he will subvert your whole family கடைசில உன்னுடைய விசுவாசமே கவிழ்ந்து போய்டும் at last your life of faith will be overthrown இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க if it is like that how would இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஏதாவது கவிழ்ப்பின் சம்பவங்கள் நடந்திருக்கா is there such overthrown incident happened in your life in this year நீங்க வழியில பிரயாணங்கள்ல எத்தனையோ வண்டிகள் கவிழ்க்கப்பட்டு கிடக்குறத பார்க்கலாம் and you can see on the way in during a journey many uh, vehicles were overthrown ஆனா நாம் இல்லாவிட்டால் தேவன் கவிழ்க்க கூடியது எது and what are the things or we can or the god can turn over தேவன் கவிழ்ப்பது எகிப்தியனை அவள் கவிழ்க்கிறார் And when the Lord is turn over, turning over the Egyptians, யாத்ராகமம் பதினான்கு இருபத்தி ஏழு book of Exodus, chapter 14, verse 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கவிழ்க்கப்பட வேண்டியது நமக்குள்ள இருக்கிற எகிப்தின் வல்லமை And the one thing that to be overthrown is the power of Egypt in us, எகிப்து Egypt, இருதய கடினம் hardness of heart. என்ன நடந்தாலும் அடி வாங்கினாலும் புத்தியே வராத ஒரு ஆள் Whatever they get beatings and they never get wise and they will not get uh, wise things. எகிப்தியனை பாத்தீங்களா Look unto the Egyptians கத்தர் பத்து வாதைகளை கொடுத்தாரு and the Lord gave the ten plagues to them. பத்து வாதைகள் கொடுத்தா கூட அசராம நின்னு அடி வாங்கிக்கிட்டே இருப்பான் And within ten plagues was given to him and without moving or shaking and he got beatings and stood there. தலைச்சன் பிள்ளைய அடிச்ச பிறகுதான் கொஞ்சம் ஒரு அசைவு வந்துச்சு திருப்பியும் திமிரு வந்து எங்க வந்துட்டான் செங்கடலுக்கு வந்துட்டான் When the Lord smote the firstborn and firstlings and he came even after உடனே that he came இன்னும் to the Red கத்தர் Sea. எவ்வளவு தண்டிக்கணும் How long the Lord have to punish you? என்னெல்லாமோ அடிக்கிறாரு ஆனாலும் நீ கீழ்ப்படியறதே இல்ல and he beat you but you not obeying egyptian egyptians அப்படின என்ன அர்த்தம் what does it mean இரண்டு மடங்கு தாழ்ந்தவன் and double fold they are put under english இங்கிலீஷ்ல வந்து two fold depression and this two double fold depression sorry double fold depression மிகவும் அப்படியே ஒண்ணுமில்லாம போனவரா and double full depression and he was went to a lower state இன்னொரு விதத்துல எகிப்துன்னு சொன்னா வெறுமைன்னு அர்த்தம் and in another part when we see egyptian it is uh, emptiness ஒரு சிலருக்குள்ள inferiority complex இருக்கு and some they have inferiority complex in them நம்ம கலரா இல்ல and we are not in uh, நமக்கு fair, படிப்பு இல்ல and we do not, uh, நமக்கு அறிவு இல்ல we don't have knowledge, நமக்கு அழகு we இல்ல don't have beauty, அஹ், ஏ, நமக்கு வேலை இல்ல and we don't have job, நமக்கு வருமானம் இல்ல and no income. அஹ், இப்படிலாம் ஒரு சிலருக்குள்ள இருக்கு இந்த ஆவிகள் இருந்து அவங்கள சூசைடுக்கு இழுக்குது Some they have this inferiority complex, that this is a spirit, they, it is dragging them to suicide. எகிப்துன்னா இன்னொரு அர்த்தம் மறைக்கப்பட்ட தேசம் The other meaning for Egypt is a hidden country. நமக்குள்ள இன்னும் மறைக்கப்பட்ட பல பாவங்கள் இருக்கு In, in us, there are some of the hidden sins found in us. இதை நீ கவிழ்க்கணும் And this you must turn over. ஒரு டைம் வந்த பொழுது ஆண்டவர் சரியா வச்சு அப்படியே சங்கடலுக்குள்ள இழுத்து கொண்டு வந்து காலி பண்ணிட்டார் When one time came and the Lord brought them to the Red Sea and completely destroyed them. What does it mean? ஞானஸ்தானத்துல இது கவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் It is very essential, it should be perverted in the water baptism truth. but அதை நீ விட்டுட்டியோ கவுந்தது திரும்பி தூக்கி வச்சிட்டியோ தெரியாது ஐ don't know whether you turned that, that thing is turned turned over or overthrown you kept it இன்னைக்கு அடுத்த ஞானசானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது again the rebaptism is given to you என்ன ஞானசானம் what does it பேப்டிசம் நான் ஒருத்தர் சொன்னேன் எனக்கு ஞானசானம் தருவீங்களா நீங்க அப்பா நீ ஏற்கனவே ஞானசானம் எடுத்து ஜீவியம் சரியில்லை திருப்பி எனக்கு உனக்குலாம் ஆசிட்ல தான்டா கொடுக்கணும்னு சொன்னேன் I said to him and you are not given given baptism but you are not proper I I have to give baptism in RC acid acid acid acid தெரியுதா கொடுத்தீங்கன்னா தெளிவாயிடும் மாற்றப்படாத தன்மைகள் இன்னும் உள்ள இருக்கு and nature vested in you எகிப்தின் தன்மையை உனக்குள்ளிருந்து தேவன் கவிழ்க்க விரும்புகிறார் the lord desired to overthrow ஞானசானம் கிடைக்கும் once again the baptism is given to ஞானசானம் what does it the baptism பரிசுத்த கூட என்னதான் ஞானஸ்நானம் தான் receiving the holy spirit is also a baptism அக்னி அபிஷேகம் கூட ஞானஸ்நானம் தான் பைபிள் சொல்லுகிறது and bible says the fiery anointing is also a baptism மத்தேயு 3:11ல இந்த இரண்டையுமே ஞானஸ்நானம் என்று தான் வேதம் சுட்டி காட்டுகிறது the scripture is mentioning or depicting these two things as a baptism according to matthew chapter 3 verse 11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அவர் வந்து எப்படி எதுல ஞானஸ்நானம் கொடுப்பார் உங்களுக்கு இந்த கூட்டத்துல ஒரு சரியான அபிஷேகம் அதுல இந்த எகிப்தியன் கவிழ்க்கணும் In this meeting, there will be a proper or right anointing in that the Egyptian must be overthrown. ரெண்டாவது Secondly, உபாகமம் இருபத்தி Deuteronomy, ஒன்பது இருபத்தி மூன்று Deuteronomy chapter 29, verse 23. கவிழ்க்கப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் The second thing that to be overto- overturned. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோமையும் கவிழ்த்து போட்டது போல சோதோமை கவிழ்த்தார் அந்த லார்ட் ஓவர் த்ரோ சோதோம் கவிழ்க்கப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சோதோம் The second thing to be subverted is the Sodom. sodom அப்படின்னா நியாய தீர்ப்பின் ஒரு இடம் And Sodom is a place of judgment. டைரக்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பூமிக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு இடம் இதுதான் when the judgment came directly is a place is called sodom எல்லார் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து கண்ட அக்கினி இறங்கிச்சு the fire descended that every eyes watched it அப்படியே நாசமாக்கிட்டார் and he destroyed completely அப்படினா என்ன அர்த்தம் what does it mean நியாயம் தீர்க்கப்படக்கூடிய பாவங்கள் நமக்குள் இருந்தால் அதை நாம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கவிழ்க்க வேண்டும் is there any sins to be judged uh, uh, to be judged and we have to subvert that power இன்னும் சொல்ல போனா it to say so சோதோமின் பாவங்கிறது ஒரு ஒரு தரங்கட்ட பாவம் and the sin of sodom uh, it is so illegal sin ஆண்கள் ஆண்களை நேசிப்பது பெண்கள் பெண்களை நேசிப்பது and male love male and female love male female இதுதான் சோதோமினுடைய உச்சகட்டம் and this is the peak uh, peakest point of the sodom இது கடைசி நாட்கள்ல இப்ப பாருங்க ஆண்கள் எல்லாம் கல்யாணம் கட்ட ஆரம்பிச்சிட்டா ஆண் ஆணும் கல்யாணம் கட்டிட்டா பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் கட்டிட்டு அது பாட்டுக்கு நடு ரோட்ல ஆடுதுங்க இந்த பிசாசு பிடிச்சு டெல்லிலேயே ஓடுறான் மெட்ராஸ்ல ஓடுறான் In these last days, we can see the male are getting ma- marriage with the male and female with female and without a knowledge and they were roaming around the streets. Supreme கோர்ட்ல சட்டத்தை மாத்துங்கிறான் And then they are asking, appealing to Supreme Court to change the uh, laws. இது சோதோமின் ஆவி And this is the spirit of Sodom. இந்த ஆவி வந்தவனுக்கு ஆணோ பெண்ணோ கல்யாணம் கட்டி வைக்க கூடாது for if the spirit comes to him and the male should not get marriage with this male அது அப்படியே விட்டுறணும் அவுத்து விட்டுறணும் சபைக்குள்ள எல்லாம் வர கூடாது and we should not allow them to come into the church இது சோதோம் இந்த வல்லமையை கவிழ்க்கணும் and you have to power this power the sodom power மூணாவது thirdly நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் and book of judges chapter 7 verse 13 சுட்டிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானீரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழ தள்ளி கவிழ்த்து போட்டது மீதியானிருடைய கூடாரம் கவிழ்க்கப்பட வேண்டும் host of the median must be overturned அது என்ன மீதியானுடைய கூடாரம் what is the tents of the median Midian சொல்லுகிறது கூக்குரல் என்று அர்த்தம் a median means is shouting or quarreling இல்லாவிட்டால் கலகம் சண்டைன்னு அர்த்தம் and it is a meaning as a quarreling or troubling மீதியானினுடைய கையில நீ பழி வாங்குவாயாக அப்பொழுது நான் உன் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பேன் அப்படினு ஒரு மனுஷனுக்கு தெய்வம் சொன்னார் and to a particular man of god the lord said and you must take vengeance into the hands of the midian i will make you race to end it over in a victoriously யாரு who was that ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு நீ மீதியானியரை அழிச்சிரணும் பழி வாங்கு நான் உன் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க போறேன் அப்படினாரு யாரு மோசே and you must revenge over this Midianites and uh, i said to the moses ஆண்டவர் சொல்றாரு உன் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும்னா எதை கவுக்கணும் யாரை காலி பண்ணணும் மீதியானரை நீ அழிச்சாதான் நான் உன்னை கிளியர் பண்ணுவேன் to end your race victoriously and if you destroy the medianites and i will do so எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் பேசுறாருன்னு பாருங்க and see how the lord how the word of god the lord has given to him என்னாகமம் 31 2 ல இந்த வார்த்தையை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் and we can see this in numbers chapter 31 verse 2 நீ இடத்தில் பழி வாங்குவாயாக அதன் பின் உன் ஜனத்தாரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய் உன் ஓட்டம் முடியறதுக்குள்ள இந்த சண்டை கூக்குரல் வாக்குவாதம் தி ஓச்சறணும் நீ And let them go against the Midianites, avenge the Lord of the Midian, and before that, be ending your race, and you must completely destroy all the contentions and striving and fightings. யா- யார் யார் செத்து போயிட்டா And அந்த who- அன்னைக்கு கூட கோயில்ல சண்டை போட்டுச்சா அப்படின்னு சொல்லக்கூடாது And who did, and one who quarreled at the faith home, and you should not say like that. அது மீதியானியருடைய ஆவி And this is the spirit of the Midian. ஆ, இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் உன் ஊழியத்துல இல்லாட்டா உன் ஜீவியத்துல உன் குடும்பத்துல முன்னேற்றமே இருக்காது Until you have the spirit in your life and your ministry and in your family, and you will not have a growth or progressment in your life. ஒரு நாள் போலீஸ் எல்லா வண்டியும் பிடிச்சுக்கிட்டே இருந்தான் One day, a police chased every vehicles. அப்ப நானும் வந்தேன் I too came there, உடனே என்னையும் நிப்பாட்டிட்டான் and they stopped me பேப்பர்லாம் எடுங்க and asked the papers, எல்லா பேப்பரும் கொடுத்தாச்சு and I given all the papers. அவன் நினைச்சது எப்படியாவது மாட்டுவாரு இவருன்னு நினைச்சான் And they thought someone I will be entangled, ஒண்ணுமே மாட்டல and I was, I was not caught up. Two வீலர்ல இட் வாஸ் டூ வீலர் கடைசியில் சொன்னா இந்த ஹெட்லைட்ல இந்த கருப்பா ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சாண்டாயோ ஒரு புது ஆராய்ச்சி at last he said that you has play pasted black sticker in the headlight it was missing எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க ஹவ் ஹி ஐடென்டிஃபைட் இது போல லைக் வைஸ் சில வீடுகளில் சண்டை போடுறதுக்கு காரணமே இருக்காது இந்த பொருள் ஏன் அங்க போச்சுமா இதான் ஸ்டார்ட் ஆகும் and sometimes there are no reasons to fight in the home இங்க வச்சிருக்கிற டப்பா அந்த இடத்துல வச்சிட்டா என்ன முகூர்த்தமா கெட்டு போய் இல்ல செத்து போயிட்டானே அவனோ ஒண்ணும் ஜாவல் இல்ல நீ எடுத்து வச்சிரு if they change the positions of the particular things in the home and they start quarreling if it's so you can take it and replace it முன்னால போனா கடிக்கிறது பின்னால போனா உதைக்கிறது இப்படி பல புருஷனும் இருக்கான் பல மனைவியும் இருக்கா and going forward they will bite and coming backward they will kick and many husbands are like that ஏதாவது ஒரு காரணம் வேணும் அது மீதியானுடைய ஆவி and some reason should be there that is the spirit of midian இதை நீ கவிழ்க்க வேண்டும் and you must overturn நானாவது fourthly யோனா மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று தெய்வம் பேசினார் and when we look into book of jonah chapter 3 verse 4 and ninive should be perverted or overthrown காரணம் என்ன what was the reason அவனுடைய அக்கிரமம் தேவ சந்நிதியில போய் எட்டினது because his iniquity reached into the presence of the lord ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியை கிளப்பி கொண்டு வாராரு And the Lord made a prophet to come out, proceed அவன் out. வரமாட்டேங்கிறான் And he said, I will not come. அவனை இழுத்து கழுத்து பிடிச்சு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து அங்க உள்ள விடுறாரு And he dragged him and he made him to stand in the place. இன்னும் நாற்பது நாள் இன்னும் நாற்பது நாள் And yet forty days more, நினைவே கவிழ்க்கப்படும் and Nineveh will be overthrown. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை And see how the word would be. அவ்வளவு பேர் உட்கார்ந்து ஓன்னு அழுதுட்டான் And everyone started to cry aloud. அது என்ன நினைவே கவிழ்க்கப்படுகிறது And what does it mean? that Nineveh shall be overthrown. நினைவே அப்படின்னு சொன்னா தங்கும் இடம்னு அர்த்தம் And Nineveh means a tarrying place, a உன் residing place. வீடு ஒரு சரியான பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும் Your house must be a holy sanctuary. உன் வீடு ஒரு மினி ஃபெய்த்தம் மாதிரி இருக்கணும் your uh, home must be like a mini faith home காலை ஜெபம் இருக்கணும் morning prayer நைட் ஜெபம் இருக்கணும் night prayer ஏரியா பிரேயர் இருக்கணும் area prayers இப்படி ஏதாவது உன் வீடு தேவ சமூகத்திலேயே இருக்கணும் இல்ல அதுல கூக்குரல் தேவ சந்நிதியில போய் கேட்டும் your house should have some prayers and a prayer must be conducted in your home else the shouting will reach into the presence of the lord நினிவே நினிவே கவிழ்க்கப்படும் it should it shall be overthrown நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான வான வரியந்தம் எட்டுகிற பாவங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க And we have to bring an end for all the sins that is taken up even to the heights of the heaven. கெட்ட வார்த்தை பேசுறது And speaking evil அடிக்க- words அ- அடிக்கிறது and beating, ஹேண்ட்ஸ் போடுறது uh, uh, taking arms, ஆ, தாய் தகப்பனை அடிக்கிறது beating father and mother. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நாளைக்கு ராபோஜனம் எடுக்க கூடாது And such a people should not take part in a communion in uh, the next day. ஆ, அப்படி எடுக்கிறியா என்கிட்ட வந்து சொல்லு If you take, you must confess to me. மன்னிப்பு கேளு you must ask forgiveness ஏன்டா மன்னிப்பு கேட்க கூடாது நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும் and you should not tell to me you must tell uh, confess to me then ask forgiveness to god ஆனாலும் ஒரு சிலருக்கு அனுமதி இல்லை but some uh, it was no permission is not given ஏனா அவங்கள தண்டனை கொடுத்தே ஆகணும் என்னன்னா நீ செத்துக்கிட்டு போயிடுவ punishment should be given to you or else you will be அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கத்தோடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான் இது நிமித்தம் உங்களில் சிலர் பலவினரும் சிலர் வியாதியஸ்தர்களும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் unworthily if I eateth and drinketh the damnation to himself, discerning not the Lord's body, and casteth the sick, and among many are di- sleep. எரேமியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது When we look unto Jeremiah chapter forty-nine, verse seventeen and eighteen, ஏதோம் கவிழ்க்கப்படும் and Edom will be perverted. ஏதோம் ஏதோம் Edom, ஏதோம்னா என்ன Edom means, இது ஏசாவினுடைய இன்னொரு மறுபெயர் and it is the other name for Esau. ஏ ஆதியாகமும் இருபத்தஞ்சு முப்பதுல இல்லாவிட்டால் முப்பத்தி ஆறு எட்டுல இதை நீங்கள் பார்க்கலாம் இருபது வருஷம் கூட பகையை மறக்காத ஒரு தன்மை And this is their nature, when no- they're not forgiving the hatred for 20 years. அஹ், சாப்பாட்டுல ஜெயம் இல்லாத ஒரு ஆள் And there is no, no- don't have the overcoming, uh, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன் and one who sold the birthright. அழுவான் ஆனா காலம் தாழ்த்தி அழுவான் He cried, but he will uh, delay the time and he cried. மனம் திரும்புவான் ஆனா அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவன் மனம் திரும்புவான் He repent, but after, when the cha- time is not, uh, chance is not given, he will repent at that time. ஒப்புரவாக வேண்டிய நேரத்துல ஒப்புரவாயிடுங்க At the time you must reconcile, you must reconcile yourself. ஏதோம் Edom, சாப்பாட்டுல ஜெயம் வேணும் and you must have the victory in eating. ஆறாவது Sixthly, நீதிமொழிகள் பதினா பதிமூன்று ஆறை பார்க்கும் பொழுது when we look into Proverbs chapter 13 verse 6, துன்மார்க்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் and the wicked should be perverted, துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறான் and wicked is like a troubling sea, அவனுக்கு சமாதானமே கிடையாது no peace for him. நம்முடைய ஜீவியத்தில் துன்மார்க்கம் இருந்துட்டு நீங்க வசனம் பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது when the wickedness comes into us in our life even if we speak the word of god there is no use of it சங்கீதத்துல கர்த்தர் கேக்குறார் துன்மார்க்கனை பார்த்து நீ என் வசனத்தை பேச உனக்கு என்ன உரிமை உண்டு அதிகாரம் உண்டு and according to psalms 50 the lord said unto the wicked wicked one and what authority you have to proclaim the word of god உனக்கு முன் உன்னுடைய முதுகுக்கு பின்னாக போடுகிறாய் ஆனா என் வசனத்தை நீ எடுத்து உரைக்கிறாய் you throw, take my word of god back but still you use the word of god ஆறாவது Sixthly, job யோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி book of Job chapter 5 verse 13, திரியாவரக்காரனுடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும் and one whose counsel of this will be, will be turned over. திரியாவரம் அப்படினு ஒருத்தன் இருக்கான் And the one person who is wicked is found. பைபிள்ல ஒரு ஒரு வரம் இருக்கு என்ன வரம் அவன் பேரு திரியாவரக்காரன்னு இருக்கு And one who is a crafty uh, is found in the Bible. திரியாவரம்னா தெரியுமா தெரியா வர உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா ஆவில் நரம்புவானா அந்நிய பாசை பேசுவானா என்ன நினைக்கிறீங்க ஒருத்த திருப்பத்தூரில் ஒரு விசுவாசி பாஸ்டர் செல்வ பாண்டியன் இருக்கும்போது பாஸ்டர் எனக்கு கத்தர் ஒரு வரம் தர்றேன்னு சொன்னார் நானா என்ன வரண்டானா திரியா வரம் தரான் அடப்பாவி அது விளங்காத வரண்டான்னு <laughs> தெரியா தான் பாதி வரீங்க வச்சுருக்கான் பிசாசு அற்புதம் தான் இருக்கு நீதிமொழிகள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு படிச்சு பாருங்க அங்க கிஃப்ட் எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியா வரம் உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்கை கொழுவுகிறான் அவன் பேச மாட்டான் கண்ணால பேசுவான் கையால பேசுவான் வா காலால பேசுவான் எப்படி ஆளு இவனா யாரு தமிழ் பைபிள் ரொம்ப சூப்பரா இருக்கும் படிச்சு பாருங்க பேலியாளின் மகன் அவன் ஆகடியம் பேசி திரிகிறான் அவன் கண்களால் வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி கண்களால் சைகை காட்டுறது எல்லாரும் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் இவன் கண்ணிலேயே பேசிட்டு இருப்பான் வந்துடுறியா போயிடுறியா எங்க நிக்கிற எப்படியே அப்படியே கண்ணிலேயே பேசுவான் வாய் பேச மாட்டான் ஆளை பார்த்தா கம்மன் இருப்பான் கண்ணு தான் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன் கால்களால் பேசி கால்களால் ஒரு நம்ம ஆளுங்களாம் எங்கள் வாய் பேசாது கை கால் தான் பேசும் but some they will not கைய கால முடக்கிட்டாரு பேரலைஸ்ட் ஆயிட்டேன்னா என்ன பண்றது if you get paralysed and what will you do hmm அடுத்து தன் விரல்களால் போதனை செய்கிறான் விரல்களால் போதனை பண்ணுகிறாரு he teacheth with his fingers இதெல்லாம் பொல்லாத ஆவிங்க and these are the wicked spirit இதெல்லாம் evil spiritல உள்ள கடைசியாக at last மத்தேயு 21 12 21:12 of Matthew இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகி யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்தார் புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார் He overthrew the tables of uh, money changers and the seats of them that sold doves. அப்படினா என்ன அர்த்தம் money changers வட்டி கடைக்காரன்னு அர்த்தம் The meaning is the money changers and those who are giving for interest. இரண்டாவது புறா விற்கிறவன் பரிசுத்தாவியை விற்கிறவன் And next is one who sold doves, one who was selling this Holy Spirit. அநேகர் சொல்றாங்க பரிசு பரிசுத்தாவி நாங்க இப்போ இழந்துட்டோம்னு சொல்றாங்க Many says that I have lost the Holy Spirit அப்படி ஒரு சிலர் பேசுறாங்க and some spe- speak like this. அது முந்திலாம் நல்லா இருந்துச்சு இப்ப பரிசுத்தாவி இல்ல In the early times it was good but now they do not have Holy Spirit. அப்ப நீ பரிசுத்தாவியை வித்துட்ட It means that you have sold the Holy Spirit, புறா விக்கிறவர் a one who are so- selling the doves. அடுத்து என்னது காசுக்காரர் And next is money changes. இன்னைக்கு அநேகர் காசுக்காரலா மாறிட்டாங்க And money, bec- many today become a money changes வட்டி கொடுக்கிறது and they give for interest. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. கவிழ்க்கப்பட வேண்டிய எட்டு காரியங்களை கவிழ்க்காவிட்டால் நாலு காரியங்கள் கவிழ்க்கப்பட்டு போய்விடும் The thing that you have to pervert are overthrown eight things if you do not know, and the fourth thing will pervert you. ஒரு பத்து நிமிஷம் Ten minutes. அதுக்கு பிறகு நம்ம இறங்கிட வேண்டிதான் Then after we, அதுக்கு பிறகு ஆவிக்குள்ள இறங்கிட வேண்டிதான் then let us enter into the spirit. பரிசுத்தாவின் நதியில அதுக்கு பிறகு இறங்கணும் Let us enter into the stream of Holy இதை Spirit. கிளியர் பண்ணாம இறங்கினா என்ன இல்ல பிரயோஜனம் இல்லை if you clear not and if you enter there is no use ஒரு பெரிய குப்பையை வச்சுக்கிட்டு நீ குளிச்சிட்டு கிளம்பி போறதுல பிரயோஜனம் கிடையாது I keeping the heap of dust and if you just take bath and turn over that's no use இந்த வருஷத்துல பிசாஸ் உன்னை கவிழ்த்திட்டானா in this year whether Satan have perverted you உன் நடைகள் கவிழ்க்கப்பட்டதா is your path goings were perverted உன் குடும்பம் கவிழ்க்கப்பட்டதா இஸ் யுவர் ஃபேமிலிஸ் ஓவர்த்ரோன் உன் விசுவாச வாழ்க்கை கவிழ்க்கப்பட்டதா is your life of faith overthrown அதுக்கு காரணம் என்ன what is the reason behind நீ எகிப்தை கவிழ்க்கவில்லை reason is you did not overthrow the Egypt நீ சோதோமை கவிழ்க்கவில்லை and you did not overthrow Sodom நீ மீதியானின் வல்லமையை கவிழ்க்கவில்லை you did not overthrow the power of the median நீ நினிவேயின் தன்மையை கவிழ்க்கவில்லை and you did not overthrow the nature of this Midian நீ ஏதோமின் வல்லமையை கவிழ்க்கவில்லை and you did not overthrow the power of Edom நீ திரிய நீ துன்மார்க்க வல்லமைகளை கவிழ்க்கவில்லை and you did not overthrow the power of the wickedness நீ தவறான ஒரு செயல்பாடை நீ கவிழ்க்கவில்லை and you did not overthrow the wrong activities உன்னுடைய ஜீவிதத்தில் உள்ள காசு கடைகள் இல்லாவிட்டால் பண விஷயத்துல நீ உண்மை இல்லாமல் இருந்து விட்டாய் if you are not true if faithful in the money matters அதனால தான் இப்போ முழு குடும்பமும் கவிழ்ந்து கிடக்கு and because of that your whole family were subverted உன்னை விட சின்ன பையன் சின்ன பொண்ணுங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க உனக்கு ஏன் வாழ தெரியல and your young girls boys they were having a good life and how why you could not live, why you could not lead a good life வாழ தெரியாதவனுக்கு எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது and those who are not able to live good life and you not made a marriage to him அவன் சன்னியாசியாவே இருந்துட்டு போனா நல்லது and if you have become like a, alone and it's good for him எல்லாரும் கண்களை மூடுங்க and let us close our eyes கொஞ்ச நேரம் கர்த்தர் உனக்கு கிருபையா ஒரு டைம் தர்றாரு and graciously the lord is giving a time to you amen ஒரு மனஸ்தாபத்தின் ஆவி உனக்குள் வரட்டும் and let the spirit of conviction come to you எனக்கு ஒரு ஆசை i had a desire நல்ல ஆவியில் நிரம்பணும்னா பிரதர் சைடுல இந்த சைடுல போயிடுங்க and if you want to fill in this well in spirit நல்ல ஆவில நிரம்பணும்னா சிஸ்டர் சைடுல அந்த சைடு போயிடுங்க and sisters please go to the other side நடுவுல இடையில இருந்து உட்கார்ந்துட்டு சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் போய் இடிச்சிட்டு பக்தி விருத்தி இல்லாம பண்ணிர கூடாது dashing each other and you should not go beyond this edification நல்ல ஆவில நிரம்பணும் அந்த சைடு போய்டு நீ வாட்டுக்கு full swingல போய்டு if you want to fill in good spirit and you have to go away and go in full swing எனக்கு வாலிப பையங்களுக்குலாம் அபிஷேகம் இல்லாததை பார்த்து பரிதாபப்படுகிறேன் I feel so sympathies with the young boys that do not have the anointing வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் இல்லாத தன்மையை பார்த்து நீ ஸ்டைலா இருந்து இருந்து வாழ்க்கையே போச்சு and you were in style and you lost your life that you could not fill an anointing அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க தேவன் இருக்கிறார் where anointing is there god is கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு where the spirit of lord is there is liberty கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க செழிப்பு உண்டு where the spirit of god is and there is prosperity அபிஷேகம் பெற்றா நீ ஐஸ்வரியவான் if you receive anointing you are a rich man கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன் and i will give you a time a few minutes ஒரு 10 நிமிஷம் அறிக்கை நேரமாக்கி கொடுப்பேன் and we give you 10 minutes as a confession time நீங்களே உங்களை நீங்களே தாழ்த்துங்க and you humble yourself ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போயிருச்சு என் விசுவாசம் கவிழ்ந்து போயிருச்சு என் நடைகள் கவிழ்ந்து போயிருச்சு என் ஜீவியம் ஊழியெல்லாம் கவிழ்ந்து போயிருச்சு என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க at 10 minutes you ask unto god forgive me my life was perverted my family was perverted my goings were perverted my life and ministry was gone down you ask unto god எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க And how many are going to do like this? amen amen amen இன்றைக்கு இந்த கூட்டத்தில கடைசி கூட்டத்தில எகிப்தின் வல்லமை கவிழ்க்கப்படட்டும் Today in the last meeting, let the power of the Egypt be buffeted. சோதோமின் வல்லமை கவிழ்க்கப்படட்டும் Let the power of Sodom be overthrown. மீதியானின் கூடாரம் கவிழ்க்கப்படட்டும் Let the tents of the Median be overthrown. துன்மார்க்க வல்லமைகள் கவிழ்க்கப்படட்டும் Let the power of wickedness be overthrown. இன்றைக்கு நினிவேயின் சக்தி கவிழ்க்கப்படட்டும் Let the power of ninive be overthrown. தேவன் இன்றைக்கு இறங்கி வரட்டும் Let the Lord descend in our midst. Hallelujah. Hallelujah. Hallelujah. Amen, amen, amen, amen, Amen. ஆமாம் யாராவது இது கடைசி அறிக்கை நேரம் இனிமேல் அறிக்கை டைம் கிடையாது இதை நீங்கள் பயன்படு பயன்படுத்தணும்னு சொன்னால் எழுமி நின்று எனக்குள்ள சோதம் இருந்தது எகிப்து இருக்கிறது நினைவு இருக்கிறது அப்படி ஏதாவது உணர்த்தப்பட்டால் எழுப்பி அறிக்கிடுங்க இது போக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எதையாவது அறிக்கிடணும்னு உங்களுக்குள்ள இந்த மூணு நாள்லையும் கத்தோடைய ஆவியானவர் போராடினா ஃபைனலாக ஒரு அறிக்கையை ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து முடிச்சிருங்க இப்போ ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு உன் அறிக்கையில் நீ உனக்கிட்ட இன்னொரு ஆள் கிடையாது அந்த ஆயக்காரன் அறிக்கையிட்ட பொழுது இயேசு பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ உனக்கு மிகவும் நெருக்கத்தில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஆண்டவரே நான் கவிழ்க்க வேண்டியவைகளை கவிழ்க்காதபடினால் என் விசுவாச ஜீவியம் பல இடங்களில் கவிழ்க்கப்பட்டது நான் கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்காதபடினால் என்னுடைய குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போனது நான் கவிழ்க்க வேண்டியதை சரியான இடத்துல கவிழ்க்காதபடினால் என் நடைகள் கவிழ்க்கப்பட்டு போய்விட்டது ஆமே நாமே நாமே நாமே hallelujah hallelujah hallelujah amen amen amen amen amen அபிஷேகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஜனங்கள் பஸ்காவுக்காக வந்த பொழுது people when they came for the passover எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணினான் and ezekiel offered a prayer தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் and he called unto god ஆண்டவரே உம்மை தேடும்படிக்கு உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள் and they are the one they have had the strength and heart towards the presence of god எப்படி ஜெபம் பண்றா பாருங்க how they offer the prayer உம்மை தேடும்படிக்கு to seek you தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள் and they set their heart towards you பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் even if they don't, did not attain the innocency concerning the holy sanctuary கிருபையுள்ள தேவன் அவர்களுக்கு மன்னிப்பீராக gracious lord forgive them ஒரு நிமிஷம் எப்படி எப்படி ஒரு ஜெபம் பாருங்க see how the prayer was அறிக்கை செஞ்சாச்சு confessed அழுதாச்சு and they cried உபவாசம் போட்டாச்சு they fasted இன்னும் அவன் சொல்றான் ஏதாவது இருந்தால் is there any more sense found in them அறிவிலே உணர்வுல ஞாபக சக்தியில வராத ஏதாவது இருந்தால் அவன் சொல்றான் ஆண்டவரே உம்மை தேடும்படிக்கு தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் அந்த நீர் எதிர்பார்க்கிற அந்த லெவலுக்கு வராவிட்டாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக even they don't come to the set right heart and according to the innocence is not entered them and the gracious lord forgive them அதுதான் ஒரு ஊழியனுடைய ஜெபம் and that is the uh, prayer of the servant of god நான் இப்ப அதத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் and that's what the spirit of god is telling me ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை நேராக்கினவர்கள் lord that they have set right the heart toward you பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தங்கம் அடையாதிருந்தாலோ even the கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக and graciously the lord had to forgive them ஆமென் ஒருவேளை நாம் நம்முடைய அறிவின்படி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்போம் பெரியமானவர்களே because perhaps because with our knowledge and we would have confessed ரெண்டு நாளாகமோ 33 19 20 ல இந்த வார்த்தையை அழகாக சொல்லுகிறார் and second chronicles chapter 33 was 19 he says this beautiful word உங்களை தேடுறாங்க ஆண்டவரே and they diligently seeking after you இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க and they have made their heart right ஆனா இன்னும் ஏதாவது இருந்தா and still it, something was found in them ஒருவேளை நீர் மகா பரிசுத்தர் you are a most holy god அந்த லெவலுக்கு வராம இருந்திருந்தா மன்னிச்சு அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு வாங்க if they when not came to that level and you forgive them and bring them to that level தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக என்ன நடந்தது அந்த விண்ணப்பத்தை கேட்டு அனுகூலம் செய்தார் The Lord heard the supplication and they made favorable things to them. அப்படினா என்ன அர்த்தம் What does it mean? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு And he says, I have forgiven everything, I have cleared out அறிந்தோ everything. அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ எங்கேயோ கிடந்த எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் No- knowledge of what are the sins were found in you and hidden in you, I have forgiven. sudabala karabaka திருடபகரபக திருடபகரப பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக Hallelujah, hallelujah, hallelujah. ஹலலூயா ஹலலூ ரபா ரபா ரபா துடா வலக துடா வக்க துடா துடா துடா துடா துடா ஆமாம் கத்தர் கத்தர் உன்னை தன்னுடைய ரத்தத்துக்குள் இப்பொழுது மூழ்கடிக்க போகிறார் கத்தர் இப்பொழுது உன்னை ரத்தத்துக்குள்ள கொண்டு வர போகிறார் ரத்தம் தெளிக்கப்படுதல் அல்ல ரத்தத்துக்குள் உன்னை மூழ்கடிக்க பண்ணுகிறார் இனி உன்னை வெளியே கொண்டு வந்து பார்த்தா இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் தெரியும் உன்னுடைய பாவ கரைகள் எல்லாம் மாறி போய் விட்டது திடா திடா திடா திடா பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே Amen. உன்னால் எப்படி மௌனமா இருக்க முடியும் தாவிது பெட்டியை கொண்டு வந்தான் அவன் பாட்டுக்கு முன்னால சாதாரணமா வந்தான் அன்னைக்கு ஒரு மரணம் சம்பவித்தது அடுத்த முறை பெட்டியை கொண்டு வந்தான் கத்துடைய பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு நடனம் ஆடினான் உங்களை எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்கு ரச்சன்யத்தின் சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள அதே சந்தோஷம் மன்னிக்கப்பட்ட நாளில் உள்ள அதே சந்தோஷம் அபிஷேகம் கிடைத்த நாளில் உள்ள அதே சந்தோஷம் பேரின்ப நதியின் தாகம் ஆமா ஆமா பிசாசு பிசாசு உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான் உனக்கு முடியாது உனக்கு செய்ய முடியாது நீ சரியாக மாட்ட உனக்கு மன்னிப்பு கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்காது இது பிசாசு சொல்றான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன் எந்த சத்தத்துக்கு நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் கூட்டம் கூட்டம் முடிய போகுது அதுக்குள்ள நீ என்னெல்லாம் கேட்டு வாங்கணுமோ வாங்கிக்க சும்மா அப்படி நின்றுட்டு எந்திரிச்சு போயிடாத எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாம் ஒரு அபிஷேகம் வர்ற வரைக்கும் நீ இறங்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளவு வியாதி இருந்தாலும் சரி எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி இந்த அபிஷேகத்தோடு எல்லாம் கரை புரண்டு ஓடி போகணும் ஒரு நிமிஷம் தாவிது பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டான் ரோடெல்லாம் உருண்டு எந்திரிச்சிட்டான் அவன் வீட்டுக்கு போன போது மீகால் கூப்பிட்டு கேட்டா ஏங்க இப்படி குதிக்கிறீங்க ஏன் இப்படி கத்துறீங்க இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு என்ன இது அசிங்கமா இருந்துச்சு அப்ப அவன் சொன்னான் அதுக்கு ரீசன் சொன்னான் நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு காட்டுக்குள்ள வனாந்திரத்துல கிடந்தேன் ஆனா கத்தர் என்னை தேடி வந்து உங்க தகப்பன தள்ளி என்னை தூக்கி கொண்டு வந்து ராஜாவா மாத்தி நீசனான என்னை இந்த ஸ்தானத்துக்கு நான் எப்படி மௌனமா இருக்க முடியும் öyle bir ஆமாம் ஆமாம் அதாவது ஒரு சிலருக்குள்ள அபிஷேகம் உள்ள தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா இவங்க அப்படியே ஸ்டைல கண்ட்ரோல் பண்றாங்க விடாத ஆவியானவருக்கு சான்ஸ் கொடு அவர் இன்னைக்கு கொடி ஏற்றியே ஆக வேண்டும் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் ஜனத்துக்காக ஓ கத்தர் கொடியேற்றட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் இன்னும் எனக்கு பழைய அபிஷேகம் வரல அபிஷேகத்தில் இருக்கிற நல்லா ஒரு சமாதானம் இருக்கு பட் அந்த பழைய அபிஷேகம் வரல அப்படிங்கிற தவிப்பு எத்தனை பேருக்கு இருக்கு அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க அதுக்கு பைபிளில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஒரே ஃபார்முலா நீ இழந்து போனதை உனக்கு கிடைக்கணும் பெட்டி திரும்பி வரணும் உன் ஊழியம் பேதிரிவு கையில் திரும்பி வரணும்னா உன் வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை உண்மை மாத்திரம் நேசிக்கிறேன் நான் உண்மை மாத்திரம் இந்த ஒரே வார்த்தையில ஒரு அபிஷேகம் உனக்கு திரும்பி வரும் உம்மை மாத்திரம் நேசிப்பேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் நம்பி உண்மை நசீபி தேடுவே உண்மை மாத்திரம் நான் நேச தேடுவே அன்பி உண்மை நசீபி தேடுவே உண்மை மாத்திரம் நான் நேச தேடுவே அன்பி உண்மை நசீபி தேடுவே உண்மை மாத்திரம் நான் நேச தேடுவே அன்பி அலேலுயா ஆமா இந்த சத்தியம் உண்மைனா பேதிருவை கூப்பிட்டு ஏசு மூணு வார்த்தை கேட்டார் நீ நேசிக்கிறாயான் மூணு வாரம் மூணு ட்ரிப் அவன் அதுக்கு பதில் சொன்னான் அவனை கண்டம் பண்ணல அவனை குற்றம் சாட்டல அவனை நியாயந்திருக்கல அந்த ஒரே வார்த்தை அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு பிரைட் ஆயிட்டான் ஷைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த அந்த சத்தியம் உண்மைனா இப்போ நீ முழங்கால் போட்டு சொல்லும் பொழுது அந்த வல்லமை இழந்து போன எல்லா வல்லமையும் கிருபையும் உன்னை தேடி வர வேண்டும் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உண்மையே நான் சேவித்திடுவேன் எல்லாரும் எல்லாரும் ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஆமா நீங்க எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி நீ ஏழு கூட்டத்துக்கு வந்தியோ ஒரு கூட்டத்துக்கு தான் வந்திருந்தா கடைசி கூட்டத்தில் தான் வந்துட்டியா பரவாயில்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு ஒரே ஒரு வார்த்தை நான் உலகத்தை நேசித்தேன் மாம்சனத்தை மனசனை நேசித்தேன் மாம்சத்தை நேசித்தேன் உலகத்தின் ஆசை ஈச்சைகள் எல்லாத்திலையுமோ கழுது குப்பையெல்லாம் நேசிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க ஆண்டவரே இனி எனக்குள்ள உயிர் இருக்க வரை நான் உள்ளளவும் நான் உண்மை மாத்திரம் நேசிப்பேன் நீ சொல்லு சாபம் போயிடும் வியாதி போயிடும் பிரிவினை போயிடும் சாத்தான் ஓடி போவான் வாய திறந்து சொல்லு பிசாசு கேட்கட்டும் பரலோகம் கேட்கட்டும் வாய திற மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சங்கீதத்தில் மலைகளே குன்றுகளே ஏன் துள்ளுகிறீர்கள் அதுக்கு அந்த மலைகளும் குன்றுகளும் பதில் சொன்னது தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் கர்த்தர் உள்ள வந்தா உன்னால மௌனமா இருக்க முடியாது யூதா கோத்திரத்தில் உள்ள சிங்கம் உள்ள வந்தா கர்ஜிக்கும் ஓய் ராமா ஆமாம் அடுத்த ஒரு கேள்வி கடல் அலைகளே கடல்களே நீங்கள் ஏன் பிரிந்து போகிறீர்கள் யோர்தானே நீ ஏன் பின்னிட்டு திரும்புகிறாய் அப்படின்னு அதுக்கு அது பதில் சொன்னது தேவன் எனக்குள் இறங்கி வருகிறார் எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு கத்தர் வந்திருக்கிறாரு எத்தனை பேருக்குள்ள கத்தருடைய வல்லமை வந்திருக்கு இழந்து போன அபிஷேகம் இழந்து போன கிருபை இழந்து போன சந்தோஷம் இழந்து போன அக்னி ரைஸ் ஐ லா துனா ஐ லைக்க துனா ஆமா அப்படியே எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாரும் போய் ஆண்டோடைய மார்பில் போய் சார்ந்து கொள்ளலாம் ஒரு ஒரு குழந்தை எப்படி தாயினோடு போய் அணைத்து அது தன்னை இணைத்துக் கொள்கிறதோ எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேணும் பனிரெண்டு சீடர்கள் இந்த யோவான் இயேசுவின் மார்பில் போய் ஒரு குழந்தை போல சாய்ந்து கொள்வான் எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது ஏனென்றால் அவன் அவன் அவன் அதிகமாய் அவரை நேசித்தான் அவர் அவனை அதிகமாய் நேசித்தார் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே நான் சாயும் நேரமே என்ப என்ன மதுர சொல்ல இயலாதே சொல்ல இயலாதே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சு அவங்க மட்டும் கை வைத்துங்க என்னை எஸ் தேடி வந்த நாளில் உள்ள சந்தோஷம் என்னை தூக்கி எடுத்த நாளில் உள்ள சந்தோஷம் என்னை அபிஷேகம் பண்ண நாளில் உள்ள அபிஷேகம் அந்த சந்தோஷம் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே அயன் என்ன மதுரை சொல்ல இயலாதே அயன்ப என்ப என்ன மதுர சொல்லையினது என் நேசர் மார்பிலே நான் சாய நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாய நேரமே அயன்ப என்ப என்ன மதுர சொல்லையினது அயன்ப என்ப என்ன மதுர சொல்லறியாதே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே அயன்ப என்ப என்ன மதுர சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே என் நேசமாவிலே நான் சாயப்படியிடவே என் நேசமாவிலே நான் சாயப்படியிடவே ஆயிரம் இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே ஆமாம் ஆமாம் இயேசு சொல்றாரு நான் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படியே சீசர்லாம் திகைக்கிறாங்க தடுமாறுறாங்க யாரு யாருன்னு அப்ப பேதருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவன் இயேசுவை பார்க்கறான் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவானை பார்த்து சிக்னல் கொடுக்குறான் யாருன்னு கேளு அப்படின்னு அந்த நேரத்திலையும் அவன் தான் அவன் சார்ந்திருந்த இடம் எது ஏசுவின் மார்பு ஆமன் புதிய வருஷம் இயேசுவின் மார்பில் சாய்ந்த ஒரு வருஷமாய் மாற போகிறது அலையலூயா என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே ஆயன்ன என்ன மதுர சொல்ல இயலாதே எல்லாரும் எல்லாரும் என் நேசர் மார்பிலே நான் சாயம் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயம் நேரமே அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல இயலாது அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல இயலாது இன்னேசமாவிலே நான் சாயமேனவே இன்னேசமாவிலே நான் சாயமேனவே அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல இயலாது அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல இயலாது அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல இயலாது அயன்ன என்ப என்ன பதில் சொல்ல எத்தனை பேருக்கு உங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு ஒரு கிரீடம் உண்டு தேவ தூதர்கள் மத்தியில என் நேசரின் கரங்களில் இருந்து நான் அதை கொள்வேன் எத்தனை பேருக்கு அப்படி தைரியமா சொல்ல முடியும் கத்தர் கையில் இருந்து நான் அன்றைக்கு அந்த கிரீடத்தை கொள்வேன் தூதர்கள் கூட்டத்தின் மத்தியிலே நான் ஜெயித்தவனா பெற்றுக்கொள்வேன் Right inside. அமேன் கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவ கிடைக்கும் நிச்சயம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை கத்தன் கையில் நின்று எனக்காக முள்முடி சூட்டினவரை நான் பார்ப்பேன் எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும் முழங்கால நின்று சொல்ல முடியுமா டயர்டாயிடுச்சா கத்தருக்கு காத்திருந்தா நீ நடந்தால் ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய் சோர்ந்து போக மாட்டாய் ஒரு உன்னதத்தின் பலன் கரை புரண்டு பயப்படாத பிசாசு ஓடியே போய் ஆமா ஆமா எனக்காக இந்த உலகத்தில் வந்து முள்ளில் முடி சூடினவரை நான் பார்ப்பேன் எனக்கு அங்க போன உடனே ஒரு கிரீடம் கொடுப்பாங்க அந்த கிரீடம் எனக்கு எதுக்கு எனக்காக முள்முடி சூட்டினவர் தலையில நான் அதை சூடுவேன் சொல்ல போறீங்க ஆமா நீங்க எல்லாருமே உங்க முகத்துல அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசிக்கிறத நான் பார்க்கிறேன் நீ பயப்படாத சாபெல்லாம் போயிடுச்சு எல்லா பிசாசும் ஒளிஞ்சு போயிட்டான் நீ வா சந்தோஷத்துக்குள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி நான் என் மீட்பரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே என் மீட்பரை பார்க்க ஆமா ஆவியில என்னோடு வர்றவங்க பரிசு தாவிக்குள்ள என்னோடு வருகிறவர்கள் முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன் எனக்காக முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் நான் பரலோகத்தில் போய் என்ன செய்வேன் பொன்னின் முடிதரித்து போற்றிடுவேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க முள்ளில் முடிதரித்த ராஜன் தலையில் Kabala Katira, Hibikanaman Absamtana. ஆமாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எங்க இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை காண்ப அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணோம் ரபாலா ஷமானியா ரபா காத்து ரபாலா ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு convention Sunday morning pastor Wilson Joseph நடத்துகிறார் பாடல் சாரோனின் ரோஜா அந்த பாடல் அந்த கடைசி சென்டென்ஸ் வந்தபோது எல்லாரும் ஆவில் அணிஞ்சிட்டு இருக்காங்க அவரும் ஆவில் அஞ்சிருக்காரு திடீர்னு நான் அவரை பார்த்தேன் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி ஒழுகுது எனக்கு அதை பார்த்தோன்னே நான் அழு எல்லாரும் அழுதாங்க ஏன்னா அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார் நேசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னே இதை திரும்ப திரும்ப திரும்ப பாடி அழுதுகிட்டே இருக்கிறார் நான் உண்மை பார்ப்பேன் உம்முடைய பாதத்தில் வந்து முத்தம் செய்வேன் என்னை எப்படியாவது உங்களிடத்துல சேர்த்து கொள்ளுங்க ஆமேன் எத்தனை பேர் இப்போ அதை பாட போறீங்க நேசர் நீர் வரும் வேலை நேரங்கிடுதே உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே முத்தம் செய்து காத்திருப்பேனே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உமோடு என்னையே பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளு உம்மோடு நீ சனி வரும் வேலை நேடுகிறது உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே நீ சனி வரும் வேலை நேருகிறது உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பினே தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக் கொள்ளு உம்மோடு பரிசு தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக்கொள்ளு உம்மோடு என்னை பரிசு தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக்கொள்ளு உம்மோடு என்னை பரிசு தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக்கொள்ளு உம்மோடு என்னை பரிசு தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக்கொள்ளு உம்மோடு என்னை பரிசு தேடி உம்மை போல் மாற்றி சேர்த்துக்கொள்ளு உம்மோடு என்னை ஆமா ஒரு ஒரு வல்லமையுள்ள கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் முடியும் நேரத்தில் கத்தர் உன்னை தனக்காக முத்திரை போடும்படியாக அந்த கரத்தை நீட்டி இருக்கிறார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் ரயிலை திடா திடா திடா திடா திடா திடாவா காத்துடாவா அந்த கரம் ஒருவேளை உன் மனைவியின் நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த கரம் உன் புருஷனுக்கு நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அந்த கரம் உன் பிள்ளைக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கலாம் அந்த கரம் ஊழியர்கள் மேல நீட்டப்பட்டிருக்கலாம் இதோ தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது உன்னை நோக்கி வரட்டும் நீ என்னுடையவன் என்று சொல்லட்டும் 네, 마, 네, 세, ஆமன் கத்துடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபை தன்னை போல பரிசுத்தமாக்கப்படும்படியாக தனங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தார் அதற்காக அவர் உட்கார்ந்தார் அவர் உட்கார்ந்து இந்த நாட்களில் சபையை சுத்திரித்துக் கொண்டிருந்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆம் வசனத்தை கொண்டு இரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் கழுவினார் சுத்திகரித்தார் பரிசுத்தமாக்கினார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தவர்களையும் இந்த கடைசி கூட்டத்தில் கத்தர் மன்னித்து தன்னுடைய பக்கமாய் தன் மார்பின் பக்கமாய் இழுத்து கொண்டார் அதற்காக தம்முடைய ஜனத்தை சுத்திகரிப்பதில் அவர் வைராக்கியம் உள்ள தேவன் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இந்த நாட்களில் இறங்கி வந்து ஆளுகை செய்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இப்பொழுது எக்காலம் துணித்தால் நாம் எல்லாரும் அவரை சந்திக்க வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் എല്ലാ മഹിമയും അവർക്കേ സെലുത്തി സ്തോത്രം പണ്ണു പരിശുദ്ധമുള്ള നല്ല ആണ്ടവരെ ഇന്ന് ആസ്വദിക്കപ്പെട്ട ദാനന്ദ മഹിമയൻ സമത്വക്കാരൻ എൻ്റെ ഉടമ സ്തോത്രിക്കണം கிருபையில் கத்திருந்த நாட்கள் இருந்ததான எல்லா சுத்தியிருப்பு கூட்டங்களையும் தேவாவியனை நடத்தி ஆசிரியத்தீர் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை உடைய சுத்தமாக இருக்கிறபடி நாள் ஆண்டவரை இந்த நாட்களில் கிருவியா இந்த சுத்திருப்பு கூட்டத்தை எங்களுக்கு தந்தீர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியான ஒரு கிரி செய்தீர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் எங்கள் தாவை ஆண்டவரை முட ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர் முட வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர் முட ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்குற தெய்வமாய் ஆண்டவர் இந்த நாட்களை எங்களோட மத்தியில் கடந்து வந்து பரிசுத்தத்தை நேசிக்கிறதான கத்தர் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர் ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டங்களில் ஆவியானவர் கிரியை செய்து தேவ ஜனங்களை உற்சாகத்தோடு கொண்டு வந்தீர் ஆண்டவரே மனப்பூர்வமாக தேவண்ட சமூகத்தில் தங்களோட பாவங்கள் தங்களோட குற்றங்கள் தங்களோட குறைகளை அறிக்கிட்டு நான் எல்லாம் கத்தா தேவண்ட ஜனத்தோட பாவங்களை எங்களோட மீறுதலில் மன்னிக்கிறது நான் தய பொருந்தின தேவனா எங்கள் நாட்கள் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீரதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த கடைசி கூட்டத்திலும் கூட தேவாவியானவர் எங்களோட பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தீர் ஆண்டவர் எங்களோட மீறுதல் எல்லாம் மன்னித்தீர் ஆண்டவர் எங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர் அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் எங்களை கவிழ்த்து போடும்படியாக வந்த எல்லா அந்தகாரத்தின் காரத்தின் கிரிகளெல்லாம் எல்லா எல்லா வல்லமையும் கத்தர் கவிழ்த்து போட்டியதற்கான் என்று உடம்பை ஸ்தோத்திருக்கிற ஆண்டவர் கத்தாவே பார்வன் வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவர் மீதியாண்டு வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவர் ஏதோமின் வல்லமை கவிழ்த்து போட்டியர் ஆண்டவர் எல்லா வல்லமையிலையும் கவிழ்த்து போடுகிற கத்தரா எங்களுக்காக இறங்கி வந்தீர் ஆண்டவர் கத்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கிறீர் எங்களை எரித்தீர் எங்களை ஒவ்வொருவரையும் போல மாறுபடியாக எங்களை அழைத்ததான தேவன் எப்படி அந்த நாட்களில் அந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரும் இன்னும் ஆவியினால் உயிர்ப்பித்து ஆவியினால் பரிசுத்தமாக்கி போல மாற்றி உடைய முகத்தை முகத்தை தரிசிக்க எங்களை தைரியாக்கும்படியாக வேண்டிட்டு வரோம் கத்தாவே உடைய பிராதத்தை நாங்கள் முத்தம் செய்ய உடைய இன்ப முகத்தை தரிசிக்க உடைய தூய முகத்தை தரிசிக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிட்டு வரோம் கத்தாவே தேவசமத்தில் வந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீர் பலப்படுத்தி நீ உயிர்ப்பித்தீரதுக்கா ஸ்தோத்திரம் நீ மீது உள்ள கூட்டங்கள் எல்லாம் நீர் நடத்தி ஆசிரதி பழையவரோட புதியவரோட ஆறாம் நீர் நடத்தி ஆசிரதி நாங்கள் புதுமைப்பட்டவர்களாய் புதுபல நடந்தவர்களாய் ஆண்டவரே கத்தாவை உங்கள் ஸ்தோத்திர சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கத்தா எங்களை ஒவ்வொருவரும் புதிய வருஷத்துல புதிய மனுஷராய் மாற்றும்படியாக இரட்டிப்பான கிருபையில் வரங்களை தந்து புதிய மனுஷராய் மாற்றும்படியாக புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக வேண்டிக் வேண்டிக்கிறோம் நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தோட வறுமையாக்குறோம் எல்லா மக்களையும் ஆசீர்வித்து அனுப்பு பெற்ற அபிஷேகத்தை கிருபையில காத்துக்கொள்ள உதவி செய்யும் நம்முடைய வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் கூட்டங்கள் எல்லாம் நிறுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே ஆமா நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய ஒரு சகல பரிசுத்தவங்களோட கத்தராக இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக ஹலே லுயா லுயா Hallelujah.